கபீர் இந்த நல்ல இந்த தலையாத்திரை செய்வது இந்த மூர்த்தி தளம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்கோ வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேனு தாய்மனா சொல்ற அந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் போது நல்ல குருநாதன் நமக்கு வாய்ப்பார் அப்படிங்கிற நாம என்ன பண்ணணும் கேட்ட அந்த எண்ணத்தோடு வழிபாடு செய்யணும் இந்த ஆன்மா கரையிறதற்கு பெரு குருநாதன் வேற யாரு பெருமானே தான் வரணும் அப்படி அப்படிலாம் செய்வார் என்று பரவாயில்ல அப்படியே ஒரு இடத்துல இப்ப இது பாடுறது திருவஞ்சைக்களம் திருவஞ்சைக்களம் சுந்தரமூர் சுவாமிகளுக்கு ஒரு ஆச்சு வாதி வருது மலைநாடு இருக்கு ஆமா ஆனா மலைநாட்டு தளத்துல வந்து இப்ப வந்து முன்னெல்லாம் நாங்க ஒரே ஒரு தரம் போனோம் ஒரு நாளைக்கு முன்ன ஒண்ணும் அதிகமே கிடையாது சுவாதியில கூட யாரும் இல்லை பேரூருக்காரங்க பேரூர் சாமி வரும் கோயம்புத்தூர்ல இருந்து பல பேர் வருவாங்க அப்படியே வருவாங்க எல்லாம் ஒரு நூறு பேர் கூட இருக்காது இப்ப வந்து ஆயிரங்களில் வர்றாங்க இப்ப ஆயிரங்களில் வர்றாங்க அந்த இது சுவாதிக்கு ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா ஆடிக்குவாய் இப்படியெல்லாம் பரவாயில்ல நாடு ஒரு பக்கம் வந்துங்க பக்தியில் அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் பரவாயில்ல ரெண்டாவது அவங்களுக்கு ஏற்படுகிற அல்லல் அந்த அல்லல் நீங்க அது மாதிரி வர்றதுக்கு எப்படியோ அஞ்சு ஆகிலும் அன்பு நெஞ்சம் நினைமின்ட்டாரு எனவே அஞ்சு நாளும் பரவாயில்ல அஞ்சு வந்தாலும் சரி பெருமானை பார்ப்பது பார்ப்பது தானே பாருமே அப்படி ஒரு பகுதி இருக்கு எனவே அந்த புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமி தேவர்கள் என்ன நினைக்கிறாங்களாம் தேவலோகத்தில் இருந்து நம்ம இருந்து என்ன வீணா தண்டமா போகுதேப்பா பின் என்ன வேணாரு இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு உலகம்தான் பெருமான் வந்து ஆட்கொள்ளுகின்ற இடம் என்று கருதி யார் வர்றாங்களாம் திருமாலும் அப்பாவும் பிள்ளைங்க வர்றாங்களாம் மாலாம் அவன் விரு பெய்தவும் யார் அப்பா அப்படி ஆசைப்பட்ட உடனே மலரவன் ஆசைப்படவும் அப்பா என்ன பெட்டிக்கிட்டலாம் தூக்கி அம்மா எல்லாம் எங்கேயோ வெளியில போற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே என்ன எல்லாம் இந்த திருவண்ணாமலை போறதா இருக்கு திருவண்ணாமலையா நீ என்ன ஆமாப்பா இங்க பிரம்மபதியெல்லாம் இருந்து என்ன பண்றது இதெல்லாம் சும்மா இடைக்கால பெரிய இதெல்லாம் பயன் இல்லை திருவண்ணாமலை போனா அண்ணாமலையா நடிக்கணும் செந்திரஞ்சனும் சொன்னா பிறவி பிரிவு பார்த்தார் நேரம் உள்ள போனார் யாரு சரஸ்வதி கிட்ட என்ன மாமா மாமி எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் திருவண்ணாமலை போறாங்க நீயும் கிளம்பு இங்க இங்க திருவண்ணாமலைக்கு என்ன நானும் அதானுங்க நினைச்சேன் எந்த பெட்டிச்சிட்டு எல்லாம் தூக்கிட்டு எங்க வருது திருவண்ணாமலைக்கு வருதான் மாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலந்தமை கருணையும் நீயும் அவனியல் புகுந்தமை ஆட்கொளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் இல்லைங்களா அப்படி திருமால் பிரம்மன் எல்லாம் ஆசைப்படும்படியாக அறைவில் யாரியனுக்கு எளிவந்து நீ அவள் செய்தியப்பா இந்த நன்றி உணர்வு தான் தாமல் இப்படி செய்தி இப்படி செய்தி இப்படி செய்தி எனக்கு என்ன தகுதி இருக்கு என்று சொல்லி சொல்லி அப்படிங்கிறார் பாவம் எனவே அந்த அவமாய தேவர் அதெல்லாம் பயனற்ற வீடு பேற்றிற்கு தகுதி இல்லாத அந்த தேவர்கள் அதே போல பின்னால் என்ன பண்ணுவாங்க சாதாரண கதியில மீண்டும் பிறப்பதற்கு ஏதுவாகி பிறப்பதற்கே தொழிலாகி இறப்பார்கள் அவ்வளவுதான் அந்த அவகதியில் அழுந்தாமி அரியணை என்ன செய்தார் பவமாயம் காத்து மாயம்னா பிறவியாகிய மாயம் என்னன்னு கேட்டா ஆமா பிறக்கிறோம் கொஞ்ச நாள் இருக்கிறோம் போயிடுறோம் சரி எப்படி பிறப்போம் எந்த மாதிரிலாம் பிறப்போம் தெரியாது எப்படி வாழ்வோம் எப்படி எல்லாம் வாழ்க்கை போவோம் தெரியாது எங்கே போவோம் தெரியாது ஆத்தா சுந்தரமூர் சுவாமிகள் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் அது ஒண்ணு பண்ண இருக்கிற நூறு பதிகத்தில் அது நூத்தி ஒண்ணுல அது ஒண்ணு வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் வாழ்வோவது பெருவிக்கடல் தாழாத அறம் செய்மின் தட கண்ணான் மலரவனும் என்ன வரமாட்டேங்குது நம்ம அருமையான பாட்டியா வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னும் பசிநோய் நோய் பரிதான் தாடாதரம் செய்மின் அத்தடமல கண்ணான் மலரோனும் என்னமோ இங்க வந்துதான் செய்யறாங்க ஆமா வர்றது நம்முடைய இதுதான் எனவே என்று மீண்டும் சொல்ற ரொம்ப அருமையான பாட்டெல்லாம் வாழ்வாவது மாயம் என்று சொல்றது அதுதான் நவ பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி மீண்டும் பிறப்பு பிறந்திருந்து இங்கேயே அழைக்காமல் என்னை ஆண்டு கொண்ட மேலான ஒளி ஒளிமயமாக இருக்கிற பெருமான் அவன் நவமாய செஞ்சுடர் நல்குதலும் பரஞ்சோதியாக இருக்கின்ற நவமாய செஞ்சுடர் நவம்னா புதிது அதாவது அவனுக்கு அந்த ஒளியானது இருக்குது அவனை காணும் தோறும் காணும் தோறும் அந்த ஒளியானது மேலும் மேலும் ஈர்த்தாட்கொள்ளும் அது எப்படி அந்த ஒளி வருகிறதுன்னு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட அந்த ஒளியானது அதுவே அந்த ஒளியே கூட நம் கண்ணுக்கு இனிமையாக இருக்குமா அதான் வளர் விளக்கி உழப்பிலா ஒன்றி உணவு சூழ் கடந்தது உணர்வே ஒளி வளர் விளக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒளி அது அப்படிப்பட்ட நவமாய செஞ்சுட நல்குதலும் என்னை ஆட்கொண்டதுனால என்ன ஆயிற்று நாம் ஒடிந்து இந்த நாம் ஒடிந்துங்கிறது என்னது ஆமா யான் எனதென்னும் செருக்கருப்பான் பானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் திருவள்ளுவர் இந்த நாம்ங்கிறது யான் எது எடுத்தாலும் நான் நான்கிறது எது இப்ப எந்த பொருளை பார்த்தாலும் எனது எனதுங்கிறது இந்த யான்கிறது அகப்பற்று அந்த ஆன்மாவாகிய பற்று எனதுங்கிறது புறப்பற்று இந்த ரெண்டு தாப்பா வானோர் உலகத்திலும் உயர்ந்த உலகம் செல்லலாம் பக்கா சித்தாந்த கருத்து பாருங்க பக்க சிந்தனை இருக்கு அப்ப வானோர் உலகம் வேறு வானோர்க்கு உயர்ந்த உலகம் வேறு அப்ப வானோர் உலகம் பெறுவது புத்தி அல்ல ஆன்மா எது நிலை பெறணும் வானோர்க்கு உயர்ந்த உலகம் அது சிவலோகம் தானே வேற எந்த உலகம் <laughs> ஆகவே மிக அருமையாக சொன்னது திருக்குறள் என்ன பண்றது நவமாய செஞ்சுட நல்குதலும் நாம் ஒடிந்து இந்த யான் என்னதுங்கிற அந்த பற்று நீங்கி சிவமாய வாபாடி தெல்லேனும் கொட்டாமோ இந்த யான் எனது என்று அந்த நீங்கிட்டுதுன்னா அப்ப இந்த ஆன்மா என்னன்னா சிவமாய வாபாடி இங்க சிவமாயனா சிவமே ஆய்விடும் அர்த்தம் அல்ல ஏகான்மவாதம் அல்ல சிவமாம் தன்மையை சிவமாம் தன்மைன்னு அர்த்தம் கேட்டா அப்படியே அசைவற்றிருந்து பெருமானியே நினைக்கும்படியான அந்த அமைப்பு மாறும் அதான் இதுவே சிவமாயிடாது இதுவே சிவமாயிடாது அங்க கூட சிவமாம் தன்னையை செய்துன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா சிவம் ஆக்கன பிறகு அப்புறம் இணைங்கிறது எப்படி வந்தது அதெல்லாம் எல்லாருமே திருப்பராட்சியர காலங்கள்லாம் கூட சிவமாக்கணும்னு ஓஹோ ஆஹா அந்த இந்த ஆன்மாவானது சிவமாகிட்டு இருக்கிறாங்க சரி சிவம் ஆயிட்டுதுன்னு சொன்னா சிவம் ஆக்கி அப்புறம் இணை ஆண்டங்கிற அந்த இணைங்கிறது என்ன அர்த்தம் சிவமான பிறகு அப்புறம் இணையது அதனால சிவமாம் தன்மையை எய்துவித்து இந்த ஆன்மாவாகிய எண்ணெய் என்று ஒரு செய்யணும் அப்பதான் நீங்க எண்ணெயின்னு பின்னால வருது நல்ல வேலை அந்த எண்ணெய்ங்கிறது வந்தது இல்லைன்னா சிவமாக்கிங்கிற நின்றுது இப்ப இப்பவே திருவாசம் அவங்க அதிகமா வச்சுக்கிட்டாங்க ஆஹா இது அத்வைதம் நல்ல வேலையா சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அருமந்த தேவர் அயன் பெருமாற்கரிய சிவம் அருமந்த தேவர் அது என்ன அருமந்தன் போட்டிருக்காரு அருமருந்தன்னு இருக்கணும் அருமருந்தன்ன தேவர் இருக்கணும் அது எப்படி ஆச்சு அந்த மருந்தன்னங்கிறது ரூணா எல்லாம் போயிட்டு போய் அருமந்த தேவர் இருக்கு அதெல்லாம் இடைக்குறைதான் இடைக்குறைதான் ஆனாலும் நம்ம அருமந்த தேவர்னா அது அருமையான மருந்தனைய தேவன் இருக்கும் அப்போ மிகச்சிறந்தவர்கள் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அங்க போய் அவங்க அயோக்கித்தனம் மற்றதெல்லாம் பண்ணா கூட அந்த தகுதி பெறதுக்கு அவங்க இங்க என்ன முயன்றிருக்கணும் என்ன முயன்றிருக்கணும் பல பல ஆண்டுகள் பல அமைப்புல முயன்றிருந்தா தானே புண்ணியம் இருந்தா தானே தேவரா போக இருக்க முடியும் அங்க போனவன நம்ம மரம் தொலைச்சு போடுறாங்க ஏன்னா அங்க இருக்கிற சூழல்னால அதனாலதான் வசதி வந்து மிகுதியா இருந்ததுன்னா நம்ம கட்டுப்படுவோம் வசதி அளவா இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் ஆமா கொஞ்சம் வசதி மிகுதின்னு வச்சுங்க கொஞ்சம் பூஜை எல்லாம் கூட அப்புறம் தான் ஏன்னு கேளுங்க நாலு பேர் வந்துகிட்டே இருப்பான் ஐயா ஐயாமா தாமா இதுமா அதனால வந்து பேசிட்டு இருப்போம் சரி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா மணி ஒன்பது ஆச்சா பசி வந்துடும் சரி சரி சிவ சிவ அப்படியே வெள்ளத்தெல்லாம் தெலாண்டு வச்சு சிவா இருந்து சிவா இருந்து சிவா இருந்து சிவா அவ்வளவுதான் நீ கொடுத்து வச்சது அப்படின்னு போடுவான் அதனால வசதி அதிகமா வரக்கூடாது <laughs> வசதி குறைவா இருந்தாதான் மனப்பக்குவம் இருக்கும் வசதி மிக கொஞ்சம் பக்குவம் குறையும் அதனால இப்படியே இருக்கிறது நல்லது ரொம்ப வர்றது வந்து ஆன்மா சரி வராது அதனால எனவே அருமரு அந்த அருமருந்தன்ன தேவர் என்று இருக்க வேண்டியதுதான் அந்த செய்யுளானதுனால அருமந்த தேவர் ஆச்சு அருமந்த என்று அருமந்த தேவர் அயன் திருமார்க்கரிய சிவம் அதனால ஏன் இப்படி அருமந்த தேவர் சொன்னார்னா அந்த அந்த தகுதி போவதற்கு கொஞ்சம் பக்குவம் இருக்கணும் திருவள்ளுவர் பானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் யாரு யார வையத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்ப அப்ப அப்போ அது ஒரு தகுதி நல்ல அமைப்புடையது புண்ணியமுடையதுங்கிறத ஒத்துக்கணும் ஆனா அந்த தகுதியும் புண்ணியமும் இருந்து புண்ணியமா இருக்க நடந்துக்கல அதுதான் தப்பே தவிர ஆனா அந்த தகுதி இன்னும் நல்லதுதான் ஆமா உங்களுக்கு இப்ப எங்கேயாவது நீங்க வந்து இட்லி வேணும்னா அரைக்கணும் போகணும் இதுன்னா அங்க கற்பகதர் காமதேனு இட்லி அப்படின்னா வந்துருது சட்னி வந்துருது சாம்பார் வந்துருது அப்படின்னு இப்படி வர்றதுனாலதான் இந்த சட்னி சாம்பார்ல நின்றுடுவோம் ஏய் நீ சட்னி சாம்பார் நாளைக்கு கொஸ்து வைக்க சொல்லுவோம்ப்பா நாளைக்கு சாம்பார் வைக்க சொல்லுவோம் இதுல மக்கிட்டு கீழே வந்துடுவோம் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டா அதை பயன்படுத்திக்காம ஆனா அந்த தகுதியை வைத்து பெருமானை வழிபாடு செய்தா அதே பெருமான்ட்ட இன்னைக்கு வில்வம் நல்ல மூன்று இலையுடைய வில்வமா இப்பொழுது படிச்ச வெள்ளமா இவ்வளவு வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நான் வழிபாடு செய்கின்ற வரைக்கும் யாரும் கதவை தட்டப்படாது போஸ்ட்மேன் கூட போட்டுட்டு போடணும் கூடி எல்லாம் வரப்படாது வந்தேன்னு வச்சுங்க கூப்பிட்டு கையெழுத்து வாங்குவான் <laughs> ஆகவே அதெல்லாம் இல்லாம இருக்கணும் வீட்டுல என்ன மாதிரி என்னங்க ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லாம சரி என்னமோ இன்னைக்கு ரொம்ப நேரம் செய்யறாங்களா என்று அவங்களும் கூப்பிடாது அப்படிப்பட்ட பக்குவம் இருக்கணும் ஏன் இந்த காமதேனு வேணும் அவன் தராதா நல்ல அருமையா சிவபூஜைக்கு செல்லும் நல்ல அருமதி எனக்கு நல்லா வழிபாட்டுக்குரிய இது வந்து எனக்கு அது வரைக்கும் அயர்வையே வரக்கூடாது அருமையா இருக்கணும் இப்போ இப்படி இருந்து செய்யறதே தப்புங்கிறாங்க இப்படி இருந்து செய்யறதே அந்த வருது இப்படி இருந்தா செய்யும் அப்பதான் அந்த முதுகந்தண்டு வளையக்கூடாது ஆமா முதுகந்தண்டு வளையக்கூடாது இந்த பிராணாயாமம் அதே அதே தான் காரணம் அதெல்லாம் பெரியவங்க அவ்வளவு முட்டாள் இல்லை நாம வேணா செய்ய முடியலன்னு வருந்தனுமே தவிர அது என்னமோ ரொம்ப முட்டாள் நாம பெரிய மேதைங்க கூடாது இன்னும் இன்னும் பல பெரிய எடுக்க வேண்டியதுதான் ஆமா அது ஒண்ணு ஒரு கால் காரணம் தெரியாம இருக்கலாம் சில காரணம் தெரியாம இருந்தா கூட தெரியுமே தவிர அருமையா அப்படி செய்து அருமையா நீங்க நல்ல வில்வம் மூன்றலை உடையதா இருந்து நிறைய நல்லா இருந்துச்சுங்க நீங்க அன்னைக்கு அருமையா மந்திரம் சொல்லுகின்ற பொழுது ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் தேவடி போற்றி என்று சொல்லாமே நீங்க அந்த அருமையான நீங்க அது நாலு தோலமா இருந்தது சரி இருந்ததுன்னா சரி இவ்வளவுதான் இன்னைக்கு புண்ணியம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க சரின்னு அதை பண்ண வேண்டியது வேற வழி இல்லை அந்த மாதிரி நான் அருமையான மலர்கள் வாய்த்து அந்த நேரமும் வாய்த்து வருகின்ற நாள் இருப்பாருங்க அது சிறந்த நாள் அது எங்க ரொம்ப குறைவான நாள் தான் பரபரக்க வேண்டாம்னா பரபரக்கத்தான் இருக்குது அப்படி இருக்கு எனவே அது போல இருக்கிற அருமந்த தேவர் அயன் திருமார்க்கரிய சிவம் உரு வந்து அப்படிப்பட்ட அவர்களுக்கெல்லாம் அருமையாக இருக்கிற பரம்பொருள் அடியனுக்கு எப்படி வந்தது உரு வந்து அருமையாக உருவெடுத்து வந்ததாம் பூதலத்தோர் உகப்பெய்த கொண்டருளி பூதலத்தோர் உகப்பெய்த கொண்டருளினர் பார்த்தீங்களா முன்ன என்னன்னா மற்றவர்கள் எல்லாம் திரிக்கும்படியாகனாரு இப்ப உகப்பெய்தனர் ஆமா இவருடைய நல்வாழ்வு கண்டு அந்த மாதிரி சிரிச்சவனும் உண்டு இவருடைய நல்வாழ்வு கண்டு மகிழ்ந்தவனும் உண்டு ஆமா பாரியா அமைச்சரா இருந்தார் என்னமோ பாருங்க ஒரு திடீர்னு ஞானம் வந்தது அது பாருங்க குதிரை வாங்குறதுக்கு இந்த அமைச்சரை சொன்னார் அதுவே இவருக்கு ஏதோ தவம் போனவருதான் தான் எப்படியோ போற புண்ணியம் ஆட்கொள்ளப்பட்டார் பாரியா ஞானி ஆயிட்டார் இது மாண்பு என்ன இருக்கு மக்கு மிகு என்ன பண்றது ஆமாம் என்னது மாண்பு மிகு நேற்று மாண்பு மிகு நீங்கள் அப்புறம் இது அப்படித்தான் ததாசு இப்படித்தான் ஆகும் அதனால இதனால என்ன ஒண்ணு ஒண்ணும் இல்லை இல்லைங்களா ஆமா அப்படி போடுது அதனால் அவர்கள் அப்படி பல பேர் சொல்லிப்பாங்கல்ல அதனால் இவர் என்ன செய்யறா சிலர் சிரித்தாலும் கூட ஆனா சிலர் எப்படி சொல்லியிருக்காங்களாம் ஓந்திருக்காங்க நவமாது இங்கே ஆமா பூதளத்தோர் உகப்பெய்த கொண்டருளி எல்லோரும் மனமிகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக என்னை ஆட்கொண்டான் பெருமான் கரு வெந்து வீழ இனி ஒரு பிறவி எடுத்து ஒரு தாய் பிறக்க பிறக்கும்படியான அமைப்பே இல்லை அது கீழே விட தடை கணித்து அதுக்கு என்ன மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை அவனுடைய அருள் நோக்கம் பட்டாலே போதும் அந்த கடை கணித்து இப்ப என்ன செய்தாம என் உளம் புகுந்த இப்ப உள்ளத்திலேயே இருக்கிறது அப்படி இருக்கின்ற திருவந்தவா பாடி தெல்லேனும் கொட்டாமோம் திருவந்தவா பாடி திருனா மேலாய செல்வமாக இருக்கிற பெருமான் அவர் எனக்கு இப்படி எல்லாம் ஆட்கொள்ள வந்தாரே அந்த திறத்தை நினைந்து பாப்பா நீ எல்லாம் அந்த தள்ளேனும் கொட்டுமா என்று சொன்னார் அரையாடு நாகம் அசைத்தவிரான் அவனியின் மேல் அரையாடு நாகம் அசைத்த பிரான் பெருமானுக்கு அறையில எது ஆடுதுன்னா நாகம் பாம்பு தான் ஆடு அல்லவா எல்லாம் கிடையாது அதை கட்டிருக்கிற பெருமான் இந்த இந்த நில உலகத்து மேலே வரையாடு மங்கைதன் பங்கோடும் வந்து ஆண்டதிரம் இது வரைக்கெல்லாம் பெருமான் ஆண்டதிரம் ஆண்டதிரம் என்று சொன்னார் இப்போ உமையம்மையோடு கூட வந்து ஆண்டான் நம்ம சைவதானம் என்ன திருக்கல்ட்டுப்படியார் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறிக அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர் பெருமான வந்து அழிப்பதுன்னு கேட்டால் தான் மட்டும் வர்றதில்லை தன்னுடைய அந்த மனைவியாரோடு வர்றது சரி குருநாதன தானே வந்தார் எப்படி மனைவியாரோட வந்திருப்பார் குருநாதனோட தானே வந்தார் அவர் குருநாதன் வரும்போது எப்படி அம்மை வருவாங்க ஞானசம்பந்தருக்கு சம்பந்தருக்கு தோவனுடைய செவியன் வெளியேறு தோவன் வயசோடு காலை சுழல் இப்படி பூசி அம்மா அப்பா பீரோவில் இருந்துக்க பொற்கண்ணும் அதனால பீரோன்னு சொல்றது அவங்களுக்கு என்ன பீரோவுக்கு போகணும் பொருட்கள் நடக்கிறதுக்கு இல்லை அதனால ரெண்டு பேரும் வந்தாங்க தம்பி அழுகுறார் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி வா வா வா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கையில் அந்த பொன் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டியா எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த அம்மா குடிப்பறிந்து செய்யறம்மா அதனால இல்லை அப்படிலாம் வந்தாங்க இவருக்கு அப்படி இல்லையே குருநாதன் தானே வந்தாங்க என்றாலும் இங்க இங்கதான் சித்தாந்தம் வேணும் இங்க நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சக்தி சக்தின்னு சொன்னா நீங்க வந்து காதல தோடு போட்டு மூகுத்தி போட்டு காலில் வந்து சிலம் பண்ணி கையில வளையணுதுன்னு வச்சுக்காதீங்க அருள் அது சக்தியாகும் அரந்தனக்கு பெருமானுடைய திருவருளைத்தான் சக்தின்னு சொல்றோம் அவ்வளவுதான் அப்போ பெருமான் வேறு அவனுடைய அருள் வேறு அல்ல எனவே அவன் அருள் எல்லாம் வருவானா வரமாட்டான் எனவேதான் அங்கு அம்மையப்பரே உலகு அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறிய அம்மையப்பர் அப்பரிசையே வந்தளிப்பர் அதனாலதான் நம்முடைய மணிவாசகரும் தானும் தன் தையலுமாய் தான் சடையோன் நீங்க தானும் தன் தையலுமாய் தாழ் சடையோன் ஆண்டிலனில் என்கிறார் யாராவது பையன் இதெல்லாம் திருவாசகமும் வச்சோம்னா திருவாசகனாலும் பிஹெச்டி எடுத்தான்னா எல்லாம் ஐயா நீங்க இப்பதான் சொன்னீங்க ஓர் அண்டனாய் ஆண்டு கொண்டான்னு சொன்னீங்க இப்ப என்னதான் சொல்றீங்கன்னு கேட்ட அது வந்து தானும் தன் தையலுமாய் ஆண்டு கொண்டான்ங்கிறீங்க என்னையா அது எப்படித்தான் ஆண்டு கொண்டாங்கய்யா ரெண்டும் திருவாசகம் தான் சொன்னோம்னு அதுதான்ப்பா எனக்கு சந்தேகமா இருக்குன்ட்டா அப்ப சேர விட்டு வந்துடுங்க வேண்டியதுதான் சேர் போடுறது எதுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியாது சொல்றதுக்கு அங்க இருந்தும் தெரியலன்னா சேர் எடுத்துட்டு எங்களோட உட்காந்துக்க வேண்டியதுதான் அதனால் உண்மையில் அவர் வந்தது குருநாதனாத்தான் அதுல ஒண்ணும் இல்லை செந்தளல் புரைதறி மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி என்று ரெண்டாவது மும்மை மலம் ஆறு செம்மை என்றெல்லாம் சொன்னா குருநாதனா வந்தா தான் அதே போல திருநீர் அணிந்தருளி அதெல்லாம் குருநாதனா தான் செஞ்சிருக்கார் அதுல வந்தது குருநாதன்கிறது சத்தியம் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் அவன் வேறு அவனிடத்தில் இருக்கிற அருள் வேறா இல்லை அவன் அருள் தானே வருது அந்த வகையில தானும் தன் தையலுமா என்றார் அல்லது வந்து ஆட்கொண்டது குருமூர்த்தியே ஆம் அதுல ஒண்ணு மாற்றம் எனவே பாருங்க எந்த பாட்டு எந்த பாட்டு கொஞ்சம் அரையாடு நாகம் அசைத்தவிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கைதன் பங்கோடும் வந்தாண்டதிரம் இது மாதிரி இருக்கிறவங்களை குறிச்சு எழுதிட்டோம்னா நல்லது எங்கெல்லாம் தான் மட்டும் வந்த குறிப்பு இருக்கிறது எங்கெல்லாம் தானும் தன் தையலுமாய் வந்த குறிப்பு இருக்கிறது அந்த ஒரு இது இங்க ஆமா திருவந்தவா பாரித்தல்லேனும் கொட்டா அது அது மாதிரிலாம் இங்க சுகத்து துவக்க முடியல ஏன் பண் சுமந்த வரலாறாக வந்து இவர் எடுத்துக்கொள்ளல அதனால நமக்கு பண் சுமந்த பாடலாம் சொல்ல முடியல அதனால நம்ம திருவாசத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நம்ம என்ன முடியல அரையாடு நாகம் அசைத்ததிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கைதன் பங்கொடும் வந்தாண்டதிரம் உரையாட உள் ஒளியாட ஒன்மலர் கண் கடிக கண் கண்களில் தீர் திரையாடு மாபாடி செல்லேனும் கொட்டாமோ அந்த மாதிரி செய்தியை பாடுகின்ற பொழுதுப்பா பாப்பா நல்லா கொஞ்சம் காதல கவனிங்க பெருமான் தன்னுடைய அந்த அம்மையோடு கூட அடியேனி வந்து ஆண்டு கொண்ட திறத்தை எல்லாம் எப்படி பாடணும் உரையாட நல்ல விலைக்கு பாடணும் உள்ளொளியாட வெறும் வாய் பாடி மனசு எங்கெங்கயும் இருக்கக்கூடாது சரிங்களா என்னது எப்ப வீட்டுக்கு போறதோ தெரியல இங்க எவ்வளவு நேரம் பாட சொல்ல போறாங்களோ தெரியல அது எண்ணமே வரக்கூடாது அந்த உள்ளத்தில் இருக்கிற ஒளியும் இங்கேயே இருக்கணும் சரிங்களா உள்ளொளியாட உரையாட நல்ல வாயினால வெளிப்படையா சொல்லணும்ப்பா உள்ளொலியோட உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒளியோடு கூட பாடணும்ப்பா ஒன் மாமலர் கண்களில் நீர் திரையாடுமா பாடி அப்பா அந்த மாதிரி நீங்க பாண்டீங்கன்னா உண்மையா உங்களுடைய உடலும் உள்ளமும் ஒருங்கு பாடுமானால் அதற்கு என்ன இலக்கணம்னாரு கண்கள்ல நாலு சொட்டு தண்ணி வரும் நிச்சயம் ஆமா காதலாகி கசிந்தால் கண்ணீர் மல்கும் காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமை நன்னெறி குவிப்பது பார்த்தீங்களா எப்படி ஓதுனா வெறும் கல்ல தண்ணி ஒரு நாள் கூட வந்தாம பண்ணா நன்னெறி வராது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமை நன்னெறி குவிப்பது சேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயது எனவே நமச்சிவாயன்னு சொல்லுகின்ற பொழுது இது தினப்படி நமக்கு வராவிட்டாலும் மாதத்துல ஒரு நாளாவது வந்தால் நல்லது ஆமா அது அந்த மாதிரி ஒரு நமக்கு ஆன்மா புண்ணியம் பண்ணி இருந்ததுன்னா அந்த சூழலோடு இருந்து பாருங்க அப்ப நமச்சிவாயன்னு சொல்றது ஒன்று சொல்லிடலாம் இந்த பக்குவத்தில் சொல்லணுங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு வைப்பது எது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது அது யார் பெயர் நாதன் நாமும் அது என்ன பெயர் இன்சியில் இல்லாத நமச்சிவாயவே <laughs> இன்சியல் வேற ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை பெருமானுக்கு இன்சியலே இல்லாத ஆள் இன்சியல் இல்லாத ஒரே ஒரு ஆள் நம்ம ஐயா தான் அதனால சரி அப்படியாவது நீண்டு கிண்டு இருக்குதா கிடையாது நமச்சிவாய தான் திருவையும் நம்ம மற்ற மற்ற மந்திரங்களை பிரணவத்தோடு கூட்டி சொல்லணும்னு இருக்கு ஆனா திருவைந்தெழுத்து என்றால் பிரணவங்கிறது ஓம் அந்த ஓம்ங்கிறத கூட்டி சொல்லாம இருந்தாலே கூட பயனுண்டு கூட்டி சொல்லணும் ஏன்னா நமக்கு குரு உபதேசம் அப்படிதான் கூட்டி தான் சொல்லுவாங்க குரு எப்படி உபதேசித்தாரோ அதை அப்படிதான் சொல்லணும் அந்த குரு உபதேசிக்கும் என்றும் பிரணவத்தோடு கூட்டித்தான் சொல்லுவாங்க ஏன்னா மந்திரங்கள் என்றால் பிரணவத்தோடு கூட்டி சொல்லுதல் வேண்டும் அது பொதுநிலை பொதுநிலை ஆனா நம்ம திருவேந்தெடுத்த பொறு வரைக்கும் அது கூட வேண்டும் நமச்சிவாயே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிந்திருக்கிறேன் நமச்சிவாயவே நான் நவின்று ஏற்றினேன் நமச்சிவாயவே நன்னடி காட்டினேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க பிரணவம் இல்லையே இல்லையே நானே நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் சிவாய நமயன பெற்றேன் என்னங்க தேவாதி தேவன்கிற தேவன்கிறது கூட வர சொல் மாதிரிதான் இருக்கு அஞ்சு எழுத்துதான் ஆனா அது மந்திரமா சொல்லல மந்திரமா சொல்லல இல்ல எங்கும் எல்லாம் அதே சிவமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் நீ இது வணங்க முடியா இருக்கு சொல்லும்போது அந்த அந்த முழு சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு வணக்கமா இருக்கு அதனால இப்ப குருமூலம் அப்படித்தான் சொல்லுவாங்க அது நம்ம நம்ம நீ ஒரு நாள் சொன்னேன் குருமூலம்னு சொன்னது நடப்பு சொல்றேன் குருமூலை யாரேனும் இந்த மாதிரி நம்ம பஞ்சாட்சரம் அந்த மாதிரி நம்ம உபதேசம் பெற்று தினமும் அந்த மாதிரி அனுஷ்டானம் செய்யலாம் என்றால் நீங்கள் கொஞ்சம் அதை இணங்கினீங்கன்னா இணங்கிறத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து மரத்துக்கு அழைச்சிட்டு போய் மரத்தில் அந்த உபதேசம் பெற செய்து அழைச்சிட்டு வந்துடும் திரையாடு மாபாடி ஆமா கண்களில் நீர் திரையாடு மாபாடி தெல்லையனும் அது முடிச்சுட்டோம் இல்லைங்களா ஆ ஆ அரியன் இந்திரன் வானோர்க்கரிய சிவன் பாவா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டான் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவான பாபாடி செல்லேனும் கொட்டாமும் எல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே உணர்ந்து பாடணும்னா சொல்லிய பாட்டின் இந்த அனுபவத்தை நம்ம உணர்ந்து சொன்னோம்னா நிச்சயம் நமக்கு இதெல்லாம் என்னைக்கு வர்றதுன்னு நினைப்பு வரும் என்னைக்கு வர்றதுன்னு நினைப்பு வருகின்ற பொழுது அது முதல்ல நமக்கு தகுதி ஆகணுமே அப்படின்னு நினைப்பு வரும் ஆகணும்னு நினைக்கின்ற பொழுது கொஞ்சம் பக்குவமா கோவிலோ படிக்கும் போதோ இந்த மாதிரி திருவேந்தல சொல்லுகின்ற பொழுதோ மேலும் நமக்கு அந்த ஆர்வம் ஏற்படும் அரி அயன் இந்திரன் வானோக்கரிய சிவன் பாருங்க யார் திருமால் பிரமனுக்கெல்லாம் இந்திரனுக்கெல்லாம் தேவனுக்கெல்லாம் கண்ணால் காண்பதற்கு அறிவனாக இருக்கின்ற பெருமான் அவன் அரியணை எப்படி செய்தான் வா வா என்று என்னையும் இந்த எண்ணெயும்ங்கிறது ஒரு தகுதியும் இல்லாத எண்ணெய் அத பாவம் தன்னை அவ்வளவு தூரம் சிலுவைப்படுத்திக்கிறார் எந்த தகுதி எனக்கு இல்லை என்ன போய் கூப்பிடாரு அதுல ஒரு தர ரெண்டும் இல்ல வா வா என்று அடித்தருளி இவாப்பா இவாப்பா தங்கம் இல்ல சிங்கம் இல்ல சொன்ன வருவியே அப்படிலாம் சொல்றேன் இந்த அப்படி வா வா என்று அழைத்தருளி ரொம்ப அருமை அழைத்தருளி என்ன செய்தானாம் என்னையும் பூதலத்தே வலித்து வலித்தன வன்மையாக கொஞ்சம் என்னை வந்து அந்த அந்த அழைக்கும் போது மற்ற போது கொஞ்சம் அழுத்தமா அழைச்சு என்ன கூப்பிட்டான வலித்து ஆண்டு கொண்டான் அப்படி ஆண்டு கொண்டவன் என்னையா செய்தான் உங்களுக்கு அப்படின்னாரு பூவாரடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே அருமை திருவடி தீட்சைங்கிறது எங்க வைக்கணும்னா தலையில வைக்கணும் திருவடி தீட்சை அப்போ குருநாதனாயிருப்பவர் தம்முடைய திருவடியை அந்த மாணாக்கர்கிட்ட எங்க வைக்கணும்னா அவர் அப்படியே குனிந்து நிற்பார் அவங்க திருவடியை அப்படி தரிசனம் அப்படி வைப்பாங்க அதான் திருவடி தீட்சை இன்னும் சொல்லியிருக்கிறேன் காஞ்சிபுரத்துல தான் நான் ஒரு தரம் பார்த்தேன் இப்ப இருக்கிற சன்னிதானத்துக்கு முன்னே சன்னிதானத்துக்கு முன்னே சன்னிதானத்துக்கு முன்னே சன்னிதானம் அது வந்து இவர் இங்கேயும் சொன்னார் அது பாருங்க இதெல்லாம் கூட குறிக்கணும் இறைவன் குருண கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கன்னு சொன்னாரே அந்த கோகழி ஆண்ட குருமணி குருமணி குருமணி அப்போ குருமணி என்ன பண்ணும் வாயினால வந்து அந்த திருவேந்தலத்தை சொல்லணும் அப்புறம் கையினால ஸ்பரிச தீட்சின்னு அர்த்தம் அப்படி அப்படி தலையில அப்படி வைக்கிறது அல்லவா ஸ்பரிச தீட்சின்னு அர்த்தம் அப்படி அது தொட்டு தொட்டு தொடுதல் அர்த்தம் குருநாதனுடைய அந்த திருக்கரங்கள் இந்த மாணாக்கனது உடம்புல படுறது சரிங்களா திருநீரிடும் போதே படும் ஆமா நயன தீட்சை அப்புறம் என்னது முத்ரா இப்படி காட்டுறது அல்லவா என்னென்ன முத்திரை காட்டணும் இதெல்லாம் ரொம்ப அருமையான திருவடி தீட்சையை கூட வச்சுக்கணும் ரொம்ப அருமையானது அதெல்லாம் செய்வாரலாம் ஆனா இப்ப திருவடி தீட்சைங்கிறது இப்ப யாரு நாம இப்ப திருப்பனந்தாள்ல வந்து இவங்களோ மற்றவங்களோ இப்ப திருவாடுதுறை யாருமே இப்ப பெற்றுக்கல அநேகமா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் குண்டக்குடி யாரும் தரணும் அந்த ஒரு ஒரு குருநாதர் பெற்ற பிறகு அதுக்கு முன்னும் இல்லை பின்ன சூரியனார் கோயில் இல்லை இப்போ எங்களுக்கு தெரிய ஆதினம்னா ஓரளவு எங்களுக்கு பெரிய பயிற்சியா இருக்குது எங்கேயுமே அந்த ஒரு தான் அப்படின்னு சிவம் எனவே அப்போ அந்த பெருமாவுடைய திருச்சுவடு எப்படிப்பட்டதான் பூவாரடிச்சுவடு ரொம்ப அருமை அது எது போல இருக்கும் பாருனார் அந்த அவனுடைய திருவடினாரு பூ மாதிரி இருக்கும்னா பூ எவ்வளவு மென்மையா இருக்கும் அந்த மென்மையா இருக்கும்னா அது எப்படிப்பட்ட நமக்கு எல்லாம் குளிர்ச்சியா இருக்கும் ஒரு தாமரை பூ எடுத்துக்கோங்க பெண்கள் வந்து உண்மையா அதை வச்சுக்கிறாங்க நாம எடுத்து நல்லா அருமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலன்னா அப்படி வச்சு வச்சிருக்கோம் அழகா இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் ஒரு பூ எடுத்து அதான் பூவாரடிச்சுவடு இவர் வெறும் பூவாரடிச்சுவடு நம்முடைய திருநாவுக்கர் சுவாமிகள் திருநாவுக்கர் சுவாமிகள் அவர் திருவடி திருச்சியை வேண்டி பெற்றார் வேண்டி பெற்றார் அப்படி வேண்டி அந்த திருவடி திருச்சியை பெற்ற உடனே இங்கே வெறும் பூ ஆர் என்றிருக்கா அவர் இனமலர்கள் விழுந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்த அப்படி யாருமே சொல்லல இல்ல அவரு வச்சாரு அது சுந்தரம் இருக்கு சுந்தரம் இருக்குல்ல அது கூட என்ன முதல் தரம் வச்ச போது முழிப்பு வந்துட்டு நீங்க தானா அவர் தூங்கும்போது கொரட்டை கொரட்டை விட்டு தூங்க வச்சுட்டு போல ஒரு தடவை வச்சார் வச்ச உடனே விருந்தான கேட்டா யாருக்கான என் தலையில வந்து கால் வைக்கிறது என்னமோப்பா வயசான கிழம் அதனால பட்டு போச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வயசான கிழமெல்லாம் ஏன் இங்க வரணும் வீடடைக்கு வாசடிங்க இருந்தா என்ன இது இருபதாம் நூற்றாண்டுக்காரன் ஆனா சுந்தரன் வயசு இன்னும் பதினாறு பதினேழு தான் ஆகுது அவருக்கு ஏன் என்ன சார் டேட்டா பர்த் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கக்கூடாது கல்யாணம்